إن الحمد لله <clears throat> نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفركان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأنبان والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون وقال الله محمد رسول الله والذين معه أشداه على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل عن أنس بن مالك رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لقد أوذيت في الله وما يؤذى أحد ولقد خفت في الله وما يخاف أحد رواه أحمد صدق رسول الله صلى الله عليه وسلم அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ரப்புல் ஆலமீன் அல்லாஹாக்கு சுபஹானு வசாலா உலகத்தில் பல படைப்புகளே அல்லாஹ் படைத்திருக்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹாக்கு சுபஹானு வசாலா உயிருள்ள வஸ்துக்களையும் படைத்திருக்கிறான் உயிரற்ற வஸ்துக்களையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான் ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட அனைத்து வஸ்துக்களும் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்யறது கிடையாது அது வானமாக இருக்கலாம் காற்றாக இருக்கலாம் மழையாக இருக்கலாம் பூமியாக இருக்கலாம் ஆகாயமாக இருக்கலாம் சூரியனாக இருக்கலாம் சந்திரனாக இருக்கலாம் கடலாக இருக்கலாம் கடல் வாழக்கூடிய மீனாக இருக்கலாம் எந்த ஒரு வஸ்தும் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறி செய்யறது கிடையாது அல்லாஹுடைய கட்டளை கூட எல்லை மீறுவது கூட கிடையாது ஆல மீன் அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதைத்தான் அந்த பொருட்கள் உலகத்தில் அமல் செய்து கொண்டிருக்கின்றது ஆனா அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹும் நல்லடியார்களே உலகத்தில் அல்லாஹ்க்கு மாறு செய்யக்கூடிய ஒரு படைப்பு இருக்கும் என்றா அல்லாஹுடைய கட்டளைகளை எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் ஒரு படைப்பு இருக்கும் என்றா அது மனிதர்களும் ஜின்களும் தவிர வேற யாரும் கிடையாது அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மனிதனை படிச்சனுடைய நோக்கம் என்ன காரணம் என்ன ரபுல் அல்லாம் இந்த மனிதனை அவன் நினைச்ச மாதிரி உலகத்துல வாழ்ந்து அவனுடைய நப்பு சொல்ற பிரகாரம் உலகத்துல இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு மரணிச்சுட்டு நம்மிடத்துல வரட்டும் என்பதற்காக அல்லா படைக்கல்ல படைச்ச நோக்கத்தல்லா குரான்ல விளங்கப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்த நோக்கம் அவனுக்கு வழிபடுவதற்கு அவனை அபாதை செய்வதற்கு அன்புக்குரிய சகோதரர்களே உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு இயந்திரத்தை உருவாக்குறாரு ஒரு பொருளை தயாரிக்கிறாரு அந்த பொருளை தயார் செய்வதற்கு பின்னால உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அந்த பொருளை உபயோகிப்பதற்காக யூஸ் பண்ணுவதற்காக அந்த பொருளோடு சேர்த்து ஒரு கேட்லாக் புக்கையும் தயார் செய்வாரு ஒரு மனிதன் அந்த இயந்திரத்தை அந்த பொருளை வாங்கினதுக்கு பின்னால சொல்லுறாரு நான் படிச்சிருக்கிறேன் இந்த பொருளை பத்தி விளங்கியிருக்கிறேன் எனக்கு இந்த கேட்லாக் புக் இல்லாம இந்த பொருளை யூஸ் பண்ண முடியும் இந்த கேட்லாக் புக் சொல்ற பிரகாரம் எனக்கு இந்த இயந்திரத்தை யூஸ் பண்ண முடியாது நான் பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறேன் நான் நினைச்ச மாதிரி தான் இந்த இயந்திரத்தை யூஸ் பண்ணுவேன் என்று சொல்லி அந்த மனிதன் அந்த இயந்திரத்தை அந்த பொருளை யூஸ் பண்ணுவார் என்று சொன்னா ஒரு நாள் அல்லது இரு நாள் ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் அல்லது ஒரு வருடத்துல அந்த பொருள் செயலிழந்து போய்விடும் அந்த பொருள் பழுதறிந்து விடும் அதற்கு பின்னால் அந்த பொருள் போகக்கூடிய இடம் அந்த இயந்திரம் போகக்கூடிய இடம் குப்பைகள் எங்க வீசுவோமோ எங்க குப்பைகள் ஒன்று சேர்ப்போமோ அந்த இடம்தான் தகுதி இந்த இயந்திரம் பெற்று சேர்வதற்கு அன்புக்குரிய சகோதரர்களை படைச்சரப்புல் ஆலமீன் அல்லா சொல்றான் ஒன்ன உலகத்தில் நான் படைச்ச நோக்கம் எனக்கு வழிபடுவதற்கு எங்களை அல்லா வெறுமனை படைச்சிட்டு நாங்க நினைச்ச மாதிரி வாழ்வதற்காக இந்த உலகத்தில் அல்லா எங்களை அனுப்பல்ல எங்களுக்கும் ஒரு கெட்லப் புக் அல்லாஹ் தந்திருக்கிறான் அந்த கெட்லப் புக் தான் குரான் ஹதீஸ் ஒரு மனிதன் சொல்றாரு எனக்கு இந்த குரான் ஹதீஸ் போன்ற இந்த வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியாது படைச்ச ரொம்ப குரான் சொல்லியிருக்கிறான் உன்ட கண் எப்படி யூஸ் பண்ணணும் பார்வையை எப்படி யூஸ் பண்ணணும் இந்த செவி எப்படி யூஸ் பண்ணணும் இந்த நாவ எப்படி யூஸ் பண்ணணும் இந்த இதயத்தை இந்த உள்ளத்தை எப்படி யூஸ் பண்ணணும் ஒரு மனிதன் சொல்றாரு எனக்கு முடியாது நான் நினைச்ச மாதிரி தான் இந்த உடல் உறுப்பை யூஸ் பண்ணுவேன் என்று ஒரு மனிதன் சொல்லி அப்படி யூஸ் பண்ணி வாழ்வார் என்று சொன்னா அந்த இயந்திரத்தை எப்படி குப்பையில வீசுவாங்களோ அதே போல படைச்சரப்பு சொல்லுறான் இப்படிப்பட்ட அகம்பாவம் பிடித்த எனக்கு மாறு செய்யக்கூடிய மக்களை வீசக்கூடிய குப்பை இருக்குதே அது சாதாரணமான குப்பை கிடையாது அது சுட்டரிக்கக்கூடிய ஜஹீம் நரகம் என்பதாக அல்லா சொல்கிறார் அல்லா வீசக்கூடிய குப்பை சாதாரணமான கிடையாது எடுத்து அல்லாஹ் நான் தான் மனிதர்களை படைச்சேன் அந்த படைச்ச ரப்பு சொல்லுறான் இந்த மனிதர்களையும் ஜிந்தல்லையும் பெரிய ஒரு கூட்டத்தை அல்லா குரான்ல கலீலன் என்று சொல்லல கசீரன் பெரிய ஒரு உம்மத்தை பெரிய ஒரு கூட்டத்தை நான் நரகத்துக்காக தயார் செய்து வைத்திருக்கிறேன் அல்லா உள்ளவன் அல்லாக்கு விருப்பம் இல்லை யாரையும் நரகத்துக்கு போடணும் என்று அல்லா விரும்புறது ரஹ்மான் எல்லா மக்களும் சுரகத்துக்கு போகணும் ஆனா அல்லா சொல்லுறான் நான் சொல்லக்கூடிய இந்த பின்னால் வரக்கூடிய அம்சம் யாருக்கிட்ட இருக்குமோ அவர்கள் தான் நான் நரகத்துக்கு தயார் செய்து இருக்கக்கூடிய அந்த சமூகம் கலான் முதலாவது சொல்லுது லஹும் அவர்களுக்கு உள்ளம் இருக்குது ஆனா உள்ளத்தால நல்லதை சிந்திக்க மாட்டாங்க உள்ளத்தால தீய செயல்களை சிந்திப்பாங்க உள்ளத்தால பாவமான செயல்களை சிந்திப்பாங்க அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப எதை சிந்திக்கோடும் எதை யோசிக்கோணும் அல்ல அதையும் சொல்லித்தாரான் إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا உண்மையான முக்மின்களுடைய உள்ளம் எப்படி இருக்கும் என்று சொன்னா அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்டா வஜிலத் குலூபுகும் உள்ளம் நடுங்கும் உள்ளம் துடிக்கும் அதான் சொல்லப்படுவது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இவருக்கு இருக்கல கடையில ஏன் இவர் முக்மின் உள்ளம் துடிக்குது பள்ளிக்கு வாராரு அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுறாரு இமாம் குரானுடைய ஆயத்துகளை ஓதுறாரு வைதா துளியத் அலைகிம் ஆயாத்துகு ஜாதத்தும் ஈமானா ஈமான் கூடிக்கொண்டே போகும் இந்த உள்ளத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் இரண்டாவது அம்சம் அவர்களுக்கு கண் இருக்கிறது சிறு நபிஹா அந்த கண்ணால நல்லதை பார்க்க மாட்டார்கள் ஹராமான காட்சிகளை பார்ப்பார்கள் அல்லாவுக்கு மாற்றமான ஷேர்களை பார்ப்பார்கள் இஸ்லாம் ஷரியா எதை தடுத்திருக்கிறதோ அதை கவனமாக மிக ஆசையோட இன்பத்தோட அந்த பாவமான செயல்களை பார்ப்பார்கள் ஆனா அந்த கண்ணால எதை பார்க்கணும் அதையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் சொல்லிருக்கிறான் அல்லா கேட்கிறான் மிருகங்களை பார்த்தல்லா கேட்கல பறவைகளை பார்த்தல்லா கேட்கல எங்களை உங்களை மனிதர்களை பார்த்தல்லா கேட்கிறான் நான் ஒட்டகத்தை எப்படி படைச்சிருக்கின்றன என்று உங்களோட கண்ணால நீங்க பார்க்க மாட்டீங்களா இன்றைக்கு ஒட்டக அலுவாவை சாப்பிடுறோம் ஒட்டக பாலை குடிக்கிறோம் ஆனா ருசியாக இருக்கிறது சொல்றோம் பேசக்கூடிய நானும் தான் ஆனா நாங்க சிந்திக்கிறோமா ஏன் அல்லா கேட்கிறான் ஒட்டகத்தை பார்க்க மாட்டீங்களா நான் வானத்தை எப்படி உயர்த்திருக்கிறேன் சுபஹான் அல்லா கேட்கிறான் பார்க்க மாட்டீங்களா இந்த கண்ணால அல்லாக்கு தெரியும் நாங்க வானத்தை பார்க்க மாட்டோம் இன்றைக்கு நாங்க எல்லாரும் இன்றைக்கு எல்லாரும் நினைச்சிருக்கிறோம் இன்றைக்கு வானத்தை ஆராய்ச்சி செய்யறது பூமியை ஆராய்ச்சி செய்யறது கடலை ஆராய்ச்சி செய்யறது அதெல்லாம் சயின்டிஸ்ட் மாருடைய பொறுப்பு ஆண் சொல்லது உலகத்துல களிமா சொன்ன ஒவ்வொரு மனிதனும் சயின்டிஸ்டாக மாறணும் ஏன் அந்த அல்லாவுடைய குதிரத்துகளை ஆராய்ச்சி செஞ்சு செஞ்சு அவர் அல்லாவை விளங்கணும் அல்லாவுடைய வல்லமையை விளங்கணும் அல்லாவுடைய குதிரத்தை விளங்கணும் அல்லா இப்படிப்பட்டவன் சுபஹான் அல்லா இதைத்தான் குரான் சொல்லி தருவது சமா வானத்தை நான் எப்படி வைத்திருக்கிறான் அல்லாவுக்கு தெரியும் இந்த மனிதன் நன்றி கெட்டவன் நான் சொல்லியும் வானத்தை பார்க்க போறது கிடையாது அதனால நான் படைச்ச வானத்தை நானே குரான்ல சொல்றேன் அல்லது வானத்தை நான் தட்டு தட்டாக படைச்சிருக்கிறான் அல்லாட இந்த எந்த ஒரு குறையும் நீ காண மாட்டாய் இந்த எந்த குறையும் மனிதனால கண்டுபிடிக்க முடியாது பசர் கண்ணை மீண்டும் திருப்பி பெரட்டி பெரட்டி பாருங்க ஒரு தடவை அல்ல பல செலவை பாருங்க என்ன என்ன <clears throat> என்ன இயந்திரங்கள் இருக்கலாம் இந்த வானத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய என்ன நுணுக்கமான பொருட்கள் இருக்கலாம் எல்லாத்த வச்சும் நீங்க வானத்தை நீங்க குறைய கண்டுபிடிக்க நினைச்சாலும் அல்லாஹ் சொல்லுறான் வானத்துல எந்த ஒரு குறையும் நீங்க காண மாட்டீங்க அல்லாஹ் சொல்லிட்டு சொல்லுறான் இந்த பார்வை கேவலம் அடைஞ்சதாக இந்த பார்வை களைப்புற்றதாக இத்த வந்து சேருமே தவிர ஏண்ட வானத்துல எந்த ஒரு குறையும் நீங்க காண மாட்டீங்க ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அப்படி சென்னதற்கு பின்னாலேயாவது நாங்க வானத்தை பார்ப்போமா அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் அல்லாக்கு தெரியும் மாட்டம் அவனால் அல்லாவே சொல்லுறான் அமதின் தரவுனகா அல்லா வானத்தை எந்த ஒரு தூணும் இல்லாம உயர்த்திருக்கிறான் சுபஹான் அல்லாஹ் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதே போல மூணாவது அம்சம் அல்லாஹ் குரான்ல சொல்றான் வலகும் ஆதான் அவர்களுக்கு காது இருக்குது செவி இருக்குது பிஹா அந்த காதால நல்லதை கேட்க மாட்டாங்க இசையை கேட்பாங்க பாவமான செயல்களை கேட்பாங்க குரான் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான் அல்லாஹ பத்தி பேச போன அவங்களோட முகம் எல்லாம் எப்படி என்றா வெறுப்பான நிலைமையை மோத்துல காட்டுவாங்க அதே மனிதர்கிட்ட துனியாவை பத்தி பேசினா பல மனுப்பியாளர்கள் பேசினாலும் இன்பத்தோட அவரோட முகத்தை என்ன செய்ய மாட்டாரு கடுக்கடுப்பான நிலைமையில வைக்காம சந்தோஷ சந்தோஷத்தோட செழிப்பான முகத்தோட கேட்பாரு ஆனா பிரான் சொல்லுது இந்த காதால பாவத்தை கேட்பாரு அல்லாவுக்கு மாற்றமான செயல்களை கேட்பாரு எதிர்பார்க்குது இந்த காதால மனிதன் எதை கேட்கணும் என்றா அல்லதீன யஸ்தமிஊனல் கவுல் ஃபயத்தபிஊன அஹ்சனா குர்ஆன் சொல்லுது காதால நல்லதை கேட்கிறாரு அல்லா ரசூலுடைய பேச்சுக்களை ஈமானுடைய பேச்சிய தக்குவாவுடைய பேச்சிய யகீனுடைய பேச்சிய சுபஹான் அல்லா இந்த முஜாகதாவுடைய பேச்ச கேட்கிறாரு கேட்கிறாரு ஆனா பயத்தபிசனா அதுல நல்லதை எடுத்து வாழ்க்கையில பின்பற்றாரு அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கு சுமான வசாலா அவன் நரகத்துக்கு தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய பார்வையாக அந்த மனிதர்களுடைய செவியாக அந்த மனிதர்களுடைய உள்ளமாக ஆக்காம அவன் விரும்பக்கூடிய உள்ளமாக மாற்றினானே அவன் விரும்பக்கூடிய பார்வையாக அவன் விரும்பக்கூடிய செவியாக மாற்றினானே அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துல்லா இல்லா அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஹபீப் அல்லாஹு அலை வசல்லம் அவங்க செஞ்ச இந்த தீனுடைய உழைப்ப செய்வதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கக்கூடிய மனிதர்களிடம் அல்லாஹ் அந்தஸ்தை எதிர்பார்க்கிறது கிடையாது உலகத்தில் ஒவ்வொரு பட்டம் இருக்குது ஒவ்வொரு பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்புகளுக்கு மனிதர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய குவாலிபிகேஷன்களை எதிர்பார்ப்பது உலகத்துடைய வளமை ஆனா அல்லாஹ் இந்த தீனுடைய உழைப்புக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மனிதர்களுடைய சூரத்தையோ மனிதர்களுடைய பெருமையை பார்க்கறது அல்லாஹுடைய சுண்ணத்துல கிடையாது யாரிடத்துல ஈமான் யகீன் தக்குவா இருக்குமோ நிச்சயமாக வல்லாஹி அல்லாஹ் இந்த தீனுக்குள்ள இணைத்துக் கொள்வான் வந்ததுக்கு பின்னால யாருக்கிட்ட எஹ்லாஸ் அமால் முஜாகதா இருக்குமோ அல்லாஹ் தீன்ல இஸ்திகாமத்தாக வைப்பான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே உள்ளத்துல ஆழமாக பதிய வச்சுக் கொள்ளுங்க அல்லா தீனுடைய உழைப்புக்குள்ள தேர்ந்தெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹபீப் சல்லாஹ் அலி வசலம் சொன்னாங்க இன்னல்லாக இலா சுவரிக்கும் வ அம்பாலிக்கும் அல்ல அவருடைய பொருளாதாரம் பெரிய பணக்காரராக இருக்கிறாரு பெரிய செல்வந்தராக இருக்கிறாரு அழகான சூழத்தில் இருக்கிறாரு ஊர்ல பெரிய ஒரு பொறுப்புதாரியாக இருக்கிறாரு அதனால் இவர் தீனுடைய பொறுப்புக்குள் எடுப்போம் என்று அல்லா யாரையும் எடுத்தது கிடையாது அல்லா எதிர்பார்க்க கூடியது படைச்சிறப்பு ஆலமீன் அல்லாஹ் எதிர்பார்க்க கூடியது இலா குலூபிக்கும் அமாலிக்கும் அவருடைய உள்ளத்தையும் அல்ல அவருடைய அமாலையும் தான் அல்லா எதிர்பார்க்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா இந்த தீனுடைய உழைப்புக்கு அஜிமிகளையும் கபுல் செய்தான் அல்லாஹ் அரபிகளையும் கபுல் செய்தான் அபுபக்கர் சித்திக் ரவி அல்லாஹுவன் உஸ்மானிய கனி ரவி அல்லாஹுவன் உமர ஹத்தாப் ரவி அல்லாஹுவன் அலிபுன் அபி தாலிப் அலி அல்லாஹுவன் அரபிகள் அல்லாஹ் கபுல் செய்தான் பிலாலே அபஷி சல்மானே பாரிஸ் இவர்கள் எல்லாம் அஜிமிகள் அல்லாஹ் இவர்களையும் கபுல் செய்தான் நாலு ஓனராக இருந்தாங்க பெரிய செல்வந்தர் ஆனா தக்குவா அல்லாஹ் கபுல் செய்தான் ஆனா அபூஜகல் பெரிய பணக்காரன் தக்குவா இருக்கல் அல்லாஹ் கபுல் ரொம்ப ஷஹாபி யாருமே பார்த்தா அவரை அவரை பார்க்க மாட்டாங்க எந்த ஒரு பெண்ணுக்கும் அது விருப்பம் வராத ஒரு அளவுக்கு அவர் அந்த தோற்றத்துல குறைவானவர்களாக இருந்தாங்க ஒரு பெண் கூட சொன்னாவே எனக்கு பிலால திருமணம் செய்யலாம் ரவி அல்லாஹுவான் அப்படி அவங்க சொன்னாங்க பெண்ணே நாளைய கியாமத்துடைய நாளையில இந்த பிலால திருமணம் செய்யறதுக்கு ஊர்லின் பெண்கள் போட்டி போடுறாங்க ஆனா உலகத்துல கூட பிலால் ஒன்ன திருமணம் செய்யறதுக்கு தயாரோ தெரியாது அவருடைய ஈமானுடைய தர்ஜாவே வேற சுபஹானல்லா ஆனா அபூலகப் ரொம்ப அழகானவரு ரொம்ப பெண்கள் எல்லாம் அவரை பார்த்தா ரசிக்கக்கூடிய அளவுக்கு சுபானல்லா அந்த நெருப்பு கொதிச்சு அந்த நெருப்பு பந்தங்கள் மேல போக்கூடிய சந்தர்ப்பத்துல அதனுடைய நிறம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நிறம் உள்ளவர்கள் தான் அபு உலகம் ஆனா ஈமான் யகீன் தக்குவா இருக்கல்ல அல்லாஹ் கேவலப்படுத்தினான் மக்காவுக்கு வெளியாலே அந்த அபு லஹப விரட்டின வரலாறுகள் தாரிகளை பதிவாகி இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹ் என்னடையார்களே இந்த தீனுடைய உழைப்புக்குள்ள அல்லாஹ் கபுல் செய்வதற்கு எதிர்பார்க்கக்கூடிய குவாலிபிகேஷன்கள் ஈமான் யகீன் தக்குவா வந்ததுக்கு பின்னால அமால் முஜாகதா இந்த மூணும் இருக்கும் என்றா நிச்சயமாக அல்லாஹ் தீன்ல இஸ்திகாமத்தாக வைப்பான் உலகத்தில் ஒரு மனிதன் ஏதாவது ஒரு துறையில முன்னேறிட்டார் என்று சொன்னா ஏதாவது ஒரு படிப்பை படிச்சுட்டார் என்று சொன்னா அவருக்கு உலகம் ஒரு பட்டத்தை வழங்கும் எம்ஏ என்றோ பிஏ என்றோ எம்பிபிஎஸ் என்றோ பிஹெச்டி என்றோ ஏதோ ஒரு பட்டத்தை உலகம் வழங்கும் அதே போல ஷரியாவுடைய ரீதியில அவர் ஏதாவது ஒரு துறையில முன்னேறினார் என்று சொன்னா அவர் ஆலிம் என்றோ காரி என்றோ முஃப்தி என்றோ உலகம் அழைக்கும் ஆனா அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ஷஹாதாவை அடையறதுக்கு இரு சாரார்களும் பல தியாகங்களை பல முயற்சிகளை செய்கிறார்கள் ஆனா அன்புக்குரிய சகோதரர்களை அல்லா பின்னர்களே குரான்ல அல்லாஹ் சஹாபாக்களுக்கு நாலு இடத்துல அவர்களுடைய ஷஹாதாவை பத்தி சொல்றான் அவர்களுடைய சர்டிபிகேட்டை பற்றி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் பையினாவுடைய கடைசி ஆயத் முஜாதலாவுடைய கடைசி ஆயத் மாயிதாவுடைய கடைசி ஆயத் தௌபாவுடைய நூறாவது ஆயத் இதுதான் சஹாபாக்களுடைய ஷஹாதா அல்லாஹ் சொல்றான் நானும் அவர்களை பொருந்து கொண்டேன் அவர்களும் என்ன பொருந்து கொண்டார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இது சஹாபாக்களுக்கு அல்லா சும்மா இந்த சர்டிபிகேட்டை கொடுக்கல இன்றைக்கு எம்ஏ ஆக பிஏ ஆக பிஹெச்டி ஆக மாறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுறாரு அதை கஷ்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரு அன்புக்குரிய சகோதரர்களே இந்த கஷ்டமல் இந்த கஷ்டத்தல்ல பட்டார்கள் சஹாபாக்கள் இந்த ரவி அல்லாஹுவன் வரதோ அண்ணன் சர்டிபிகேட் எடுக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க உதாரணமாக ஒரு சஹாபி எடுத்துக்கொண்டா அந்த சஹாபியுடைய தாய் யாரு தந்தை யாரு சகோதரர்கள் யாரு சகோதரி யாரு அந்த சஹாபி யார திருமணம் செய்தாரு திருமணத்தின் மூலம் கிடைத்த பிள்ளைகளுடைய பேர் என்ன அந்த பிள்ளைகள் யார திருமணம் செய்தார்கள் அந்த பிள்ளைகள் யார திருமணம் செய்தார்கள் இந்த சஹாபி எங்கு பிறந்தார்கள் எங்கு ஒஃபாத்தாகினார்கள் இந்த சஹாபி எங்க இல்ம படிக்கிறதுக்கு போனார்கள் இந்த சஹாபிக்கு கீழால் கூடிய இருந்த அடிமைகள் யாரு சுபானுல்லா இப்படி கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேருடைய சஹாபாக்கள் தாபியங்கள் தாபியங்கள் முஹத்திசிங்களுடைய வரலாறு இன்று வரைக்கும் பாதுகாப்பாக இருக்குது கயாமத்து வரைக்கும் நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாப்பார் ஏன் பாதுகாக்கணும் காரணம் என்ன நோக்கம் என்ன குரான் அல்லா சஹாபாக்களை பத்தி பெருமையாக கண்ணியமாக கம்பீரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறான் சஹாபாக்கள் யாரு முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹுடைய ரசூல் அவர்களோடு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் குஃபார்களோட இஸ்லாத்துக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய மனிதர்களோட ரொம்ப கடுமையாக இருப்பார்கள் உதாரணமாக சிலர்கள் எதிர்பார்ப்பாங்க இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் எங்களோட தாயாக எங்களோட தந்தையாக இருந்தா அவர்களோட இப்படி நாங்க ரொம்ப கடுமையாக இருக்கிறதுன்னு யோசிப்பாங்க ஆனா சஹாபாக்களை பத்தி குரான் சொல்லுது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா எந்த அளவுக்கு கடுமையாக இருப்பாங்கடா அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் நோவினை செய்யக்கூடிய மக்களோட எந்த அளவுக்கு அஷித்தாக குஃபார் எந்த அளவுக்கு சித்தத்தாக இருப்பாங்கன்னு சொன்னா இன்னொரு இடத்துல அல்லாஹ் தெளிவுபடுத்துறான் யா ரசூல் அல்லாஹ் யா ஹபீப் அல்லாஹ் لا تجد قوما يؤمنون بالله واليوم الآخر يوادون من حاد الله ورسوله ولو كانوا آباءهم أو أبناءهم أو إخوانهم أو أشيرتهم يا رسول الله அல்லாவை கொண்டும் மர்ம நாளை கொண்டும் ஈமான் கொண்டு அந்த மனிதர்களை நீங்க பெற்றுக்கொள்ள மாட்டீங்க அல்லாவுக்கும் அல்லாட ரசூலுக்கும் மாறு செய்யக்கூடிய மனிதர்களோட அன்பாக நேசமாக நடத்தக்கூடிய மனிதர்களாக நீங்க பெற்றுக்கொள்ள மாட்டீங்க ஒலவு அது அவங்களோட வாப்பமாராக இருந்தாலும் சரி அவ் அபனாகும் அது அவங்க பெத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவ் எஹ்வானகும் அவங்களோட சொந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி அவ் அசீரத்தகும் அவனோட குடும்பமாக இருந்தாலும் சரி அல்லாக்கும் அல்லாட ரசூலுக்கும் மாறு செய்வார்கள் சொன்னா அவங்களோட அன்பாக நடக்க மாட்டாங்க ரொம்ப கடுமையாக இருப்பாங்க ஆனா முக்மின்களோட மத்த மக்களோட மிச்சம் இறக்கமாக அன்பாக நேசமாக இருப்பாங்க யார் சூழல்லா நீங்க காணுவீங்க தராவும் ருக்கன் சுஜதை எபதகூன பதலம் மினல்லாஹி வருவானா அதிகமாக சுஜூத் ருக்கு செய்வாங்க அல்லாஹ் கிட்ட அவனுடைய பல்லியத்தை கேட்பாங்க ஆதரவு வைப்பாங்க பொருத்தத்தை கேட்பாங்க ஸ்ரீமாவும் ஃபி உஜூஹிம் மின் அகரி சுஜூத் அல்லாவுக்காகவே இந்த சுஜூத் செய்து செய்து அவங்களுடைய நெத்தியில் அந்த சுஜூதுடைய அசராத் இருக்கும் வேலிக்க மத்தலகும் பித்தௌராத் இது தான் இது குரான்ல மட்டும் சொல்லப்பட்ட உதாரணம் கிடையாது தௌராத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒமத்தலுகும் ஃபில் இஞ்சில் இஞ்சிலும் சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் தான் சஹாபாக்கள் அன்புக்குரிய சகோதரர்களே தனக்கு கஷ்டம் ஏற்பட்டாத பெருசாக பெரிதாக நினைக்க மாட்டாங்க ஆனா தந்த சகோதரனுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டேன்னு சொன்னா தந்த கஷ்டத்தை விட தந்த சகோதரனுடைய கஷ்டத்தை பெருசாக மதிப்பாக அந்த சஹாபாக்குடைய இரவு குரான் சொல்லுது தத்தஜாபா ஜுனூபுஹும் ஜுனூபுஹும் அனின் மவாஜிஇ யதுஊன ரப்பஹும் மஹௌஃபன் வதமஆ இரவு நேரத்துல தஹஜ்ஜுடைய நேரம் நேரத்துல எலும்பி சுபஹானல்லாஹ் அல்லாஹ் கிட்ட ரொம்ப அச்சத்தோடும் ஆதரவு வைத்தவர்களாக துஆ கேட்பார்கள் நேரத்தில் இஸ்திகுபார் செய்வார்கள் சுபஹானல்லா இவர்கள் தான் சஹாபாக்கள் குரான்ல அல்லாஹ் எப்படி சஹாபாக்களுடைய கண்ணியத்தை பவாயில்களை சொல்றானோ அதே போன்று நபி அவர்கள் சஹாபாக்களுடைய கண்ணியத்தை பத்தி சொன்னார்கள் ஒவ்வொரு சஹாபியுடைய அந்தஸ்த நபி அவர்கள் சொன்னார்கள் நபியுடைய காலத்துல நபியுடைய நபி படுக்கக்கூடிய தலவானிய நபியுடைய மிஸ்வாக்க சாஹிபுல் மிஸ்வாக் சாஹிபுல் சாஹிபுல் விசாதா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சஹாபி தான் அப்துல் வாஹிபுல் மசூத் அலி அல்லாஹுவன் எவர்களை பார்த்து நம்பியர்கள் சொன்னார்கள் ஏ அப்துல்லாஹி மசூத் வீட்டுக்கு ஏண்ட அனுமதி இல்லாமல் உங்களுக்கு வர முடியும் நான் எப்ப தடுக்கிறேனோ அது வரைக்கும் ஏன வீட்டுக்குள்ள உங்களுக்கு வரத்துக்கு அனுமதி இருக்குது சுபஹானல்லா நபியாக அந்த அப்துல்லா பின் மசூத பார்த்து சொன்னாங்க ஆனா இந்த அப்துல்லாஹிபின் மசூத் எந்த அளவுக்கு நபியோட அன்பு முஹப்பத் பாசம் என்றா ஒரு நாள் நபி அவர்கள் பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பாலைவன பூமியில அப்துல்லாஹிபின் மசூத் வலது அல்லது இடது கால் கொஞ்சம் கட்ட நொண்டி நொண்டி நடந்து வாராங்க நபி அவங்க பொதுவாக எல்லா சஹாபாக்களையும் பார்த்து சொன்னார்கள் ஏ சஹாபாக்களை எல்லாரும் உட்காருங்க எங்கேயோ வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அப்துல்லாஹிபின் மசூதரிய காதல கேட்குது நபி அவங்க உட்கார சொல்றாங்க அந்த பாலைவனத்துடைய பூமி ரொம்ப சூடாக இருக்கும் அதே இடத்துல அப்துல்லாஹிபின் மசூத் உட்காடுறாங்க அப்படி அல்லாஹுவான் நபி அவங்க பயணம் முடிச்சுட்டு வாராங்க வந்து கேட்கிறாங்க அப்துல்லாஹ் இபின் மசூத் நான் உங்களை உட்கார சொல்லலையே இல்ல சூழல்லா உங்களுடைய அந்த அந்த ஏவல் பொதுவாகத்தான் வந்துச்சு அதனால உங்களோட அந்த ஏவலுக்கு மாறு செய்ய நான் விரும்பல சில சந்தர்ப்பங்களை மாறு செஞ்சு நான் வந்து ஏண்ட உயிர் பிரிஞ்சா ஏண்ட நிலைமை ஹாலாத் என்னவாகுமோ என்று தெரியாது உங்களோட கட்டளைக்கு நான் மாறு செய்ய விரும்பல அதனால தான் அப்படி அங்கு உட்கார்ந்தேன் இந்த அப்துல்லாஹிபின் மசூத் ஒரு நாள் பேரிச்ச பல மரங்கள்ல பேரித்தங்களை ஆய்ந்து கொண்டு இருக்கிறாங்க சில முனாபிக்கங்கள் பார்த்து சொன்னாங்க நையாண்டி பண்ணினாங்க கேலி பண்ணினாங்க கெண்டை கால் இந்த பாருங்க இவர் எப்படி பேரிச்ச பழத்தை பிக்கிறாரு நபி அவங்க சொன்னாங்க சஹாபாத்துல பார்த்து நாளை கிராமத்துடைய நாளையில மிசான் தராசில உகது மலைய ஒரு தட்டிலையும் இந்த அப்துல்லாஹிபின் மசூதுடைய கெண்ட கால் ரதி ஒரு தட்டில வச்சா அந்த பாரத்தால் அப்படியே மீசான் தராசு பணியை பேசிடும் நபி அவங்க சொன்னாங்க சொர்க்கத்துல கால் சப்தம் பாதத்தை கேட்டது யாருடைய பிலாலே அபிஷீர் அதி சொர்க்கத்துக்குள்ள பார்த்தன் ஒரு மாளிகை இருக்குது துறக்க பார்த்தா அந்த மாளிகையை துறக்க நான் விரும்பல அதுல ஹத்தா ஹத்தாப் என்று எழுதப்பட்டிருந்தது பேசக்கூடிய நானும் தான் கேட்கக்கூடிய நீங்களும் தான் எல்லாரும் சுரகத்தை நேசிக்கிறோம் சுரகத்துக்கு போகணும் ஜென்னத்துக்கு போகணும் என்று ஆசை வைக்கிறோம் ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள் சுரகம் மூணு பேரை விரும்பிக் கொண்டிருக்கிறேன் காதலிக்கிறேன் ஒன்று அம்மார் அலி அல்லாஹுவன் ஹதரத் அலி அல்லாஹுவன் சல்மானே பாரிஸ் அலி அல்லாஹுவான் இந்த மூணு பேரும் சூரகத்துக்குள்ள வரமாட்டார்களா என்று சுவனம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே நபி அவர்கள் சொன்னார்கள் அசதுல்லா அல்லாஹுடைய சிங்கம் யாரு ஹதரத் ஹம்சா ரவி அல்லாஹுவன் சைஃபுல்லா அல்லாஹுடைய வால் என்பதாக சொன்னார்கள் யாரு ஹாலிதிபின் வலித் ரவி அல்லாஹுவன் சுபஹான் ஒவ்வொரு சஹாபாக்குடைய அந்தஸ்த நபி அவர்கள் சொன்னார்கள் ஆனா சஹாபாக்கள் இந்த அந்தஸ்த அடையறதுக்கு முன்னால குரான்ல அவர்கள் அந்த கண்ணியத்தை ரவி அல்லாஹுவன் வரது இந்த அந்த சர்டிபிகேட் அடையறதுக்கு முன்னால அஞ்சு சப்ஜெக்ட் எழுதினாங்க இன்றைக்கு ஒருவர் டாக்டராக ஒருவர் எம்ஏ ஆக மாறுறதுக்கு எத்தனையோ சப்ஜெக்ட் எழுதுறாரு அதற்கு பின்னால தான் அவரை எம்ஏ என்றோ பிஏ என்றோ ஏதோ ஒரு பட்டத்தை கூப்பிட்டு நாங்கள் அழைக்கிறோம் ஆனா சஹாபாக்கள் ரவியல்லாஹு அன் வரபு அன் என்று மாறுறதுக்கு அஞ்சு சப்ஜெக்டுகள் எழுதினாங்க அந்த அஞ்சு சப்ஜெக்ட்ல பாஸ் ஆகினதுக்கு பின்னால தான் அவர்கள் சுபஹானல்லா உத்தமர்களாக மாறினாங்க ஆனா ஒன்றிலையும் அவங்க ஃபெயில் ஆகல எல்லா பாடத்திலையும் பாஸ் ஆகினாங்க சிலர்கள் முனாஃபிக்களாக இருந்த அந்த சப்ஜெக்டுகளை எழுதினாங்க அவங்க ஃபெயில் ஆகினாங்க நரகத்துக்குரிய மனிதர்களாக மாறினாங்க ஆனா கண்ணியமான உத்தம சஹாபாக்கள் இஹ்லாஸோட அந்த எக்ஸாம் எழுதினாங்க மாஷா அல்லா பாஸ் ஆகினாங்க அல்லாஹ் குரான்ல சொல்லிட்டான் அவர்களுக்கு சுவனத்தை நான் வாக்களிச்சிட்டேன் அவங்க எழுதின பாடம் என்ன குரான் சொல்லுது ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات قرآن சொல்லுது முதலாவது சப்ஜெக்ட் ஹவுஃப் அல்லாஹ் பயத்தை கொண்டு சஹாபாக்களை சோதிச்சான் பயம் என்ற பாடத்தை வச்சு அல்லாஹ் அவங்களுக்கு எக்ஸாம் எழுத வச்சான் நபி சொல்லாஹு அலி வசல்லம் மக்கால இருக்கிறாங்க சஹாபாக்கள் பகிரங்கமாக களிமா சொல்ல பயம் அபுதல் கிஃபார் அலி அல்லாஹுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்கா கொள்ள வந்திருக்கிறாங்க யாரும் நபிய காட்ட தயாரில்ல காட்டினா என்ன நடக்கும் தலை போயிடும் அபுதல் கிஃபாரி அலி அல்லாஹுவன் நபிய பார்க்க துடிக்கிறாங்க ஹதரத் அலி அலி அல்லாஹ் சொல்றாங்க ஏ அபுதல் கிஃபார் ரவி அல்லாஹுவான் உங்களுக்கு நான் நபிய காட்டுறேன் ஆனா நீங்க என்னோட சேர்ந்து வரவானம் சேர்ந்து வந்தா அந்த குஃபார்களுக்கு தெரியும் நான் நபியத்தான் அறிமுகப்படுத்த போறேன் என்று அதற்காக நீங்க முன்னால போங்க நான் பின்னால வாரன் யாரு சரி குஃபார்கள் கண்டா ஏந்த செருப்புடைய அந்த நாளுடைய பட்டிய சரி செய்யறது போன்று சரி செய்யற நீங்க முன்னால போய்கொண்டே இருங்க சுபஹானல்லா இப்படி பேத்துத்தான் நபியை சந்திச்சாங்க அபுபக்கர் அல்லாஹுவன் காபாவுக்கு அங்க இருக்கக்கூடிய அடிப்பாங்க செருப்பால அடிப்பாங்க நோவினை செய்வாங்க ரத்தம் வடிஞ்சு கொண்டு மயங்கி கீழே விழுவாங்க ஆனா எலுமினத்துக்கு பின்னால கேட்பாங்க ஹபீப் எப்படி இருக்கிறாங்க அந்த அளவுக்கு அல்லா பயத்தை கொண்டு சோதிச்சா நபிக்கு ஏதாவது நடக்குமோ என்று சஹாபாக்கள் பயந்தார்கள் அறுபத்தி மூணு மசூத சபபி ரலி அல்லாஹு தாய் தாய்ப்பேருந்து நபி அவங்க ரத்தம் வடிஞ்சு கொண்டு வராங்க இதை பார்த்ததோட உருவத்தி மூணு மசூத சபபி ரலி அல்லாம் கேட்கிறாங்க யா ரசூல் அல்லா யா ஹபீப் அல்லா என்ன அவங்கள பார்த்து கேட்கிறாங்க நீங்க ஏன் இப்படி ரத்தத்தோட வாரீங்க சொல்றாங்க கலிமாவை சொல்றாங்க அல்லாஹ் பத்திரத்தை சொல்றாங்க உருவத்தி மூணு மசூத சகஃபீர் அலி எல்லாம் சொல்றாங்க சகீப்களை சேர்ந்தவங்க நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன் இது ஹக்கான மார்க்கம் ஏற்றுக்கொண்ட திரு நபி அவங்க சொல்றாங்க ஏ உருவா நீங்க உங்களோட தாய்ப்புல போய்த்து மக்களுக்கு இந்த களிமாவை சொல்லவானும் சொன்னா ஏதாவது உங்களுக்கு செஞ்சிடுவாங்க உங்களை அழிக்க முயற்சி செய்வாங்க அதனால நீங்க செய்யவான ஆனா உருவத்தி மூணு மசூத தகபீர் அலி அல்லாஹு ஒன்றிருக்கிறத நபி அவங்க சொல்லுவாங்க சில செயல்களை பார்த்து செய்ய வேண்டாம் ஒரு ஒரு மனிதன் இடது கையால சாப்பிட்டு கொண்டிருக்கிறாரு நபி அங்க சொன்னாங்க ஏ மனிதா நீ இடது கையால சாப்பிடாதே ஆனா அவர் பெருமைக்காக வேண்டி சாப்பிட்டாரு கடைசியில இடது கை அவரோட சூகையாகவே போயிடுச்சு ஆனா இந்த உருவத்தை நம்ம சகபீர் அலி அல்லாவின் அவர்களுக்கு சொன்னது செய்ய வானம் என்றா உதாரணமாக ஒரு பிள்ளை இருக்கிறாரு ரொம்ப வெயில் அடிக்குது சூடாக இருக்குது ஆனா கடைக்கு போக வேண்டிய ஒரு கட்டம் வாப்ப சொல்றாரு மகன் இப்ப கடைக்கு போக வானம் அசருக்கு பின்னால போயிட்டு அந்த பொருளை வாங்குவாங்க ஆனா வாப்புக்கு தேவை இருக்குது இந்த பொருள் இப்பயே தேவை ஆனா அந்த மகன் மேல வச்சு அன்பின் காரணமாக சொல்றாரு நீங்க புறப்பித்து வாங்குவாங்க அதே போல நபி அவங்க அந்த அறுபத்தி மசூத சகபீர் அலி அல்லா மேல வச்சு அன்புல சொல்றாங்க இப்ப சொல்லவான ஆனா அவர் விளங்கி கொள்றாரு நபிக்கு தேவை இருக்குது இந்த தீனத்து வைக்கணும் போறாங்க அந்த தாய் மக்களை பார்த்து களிமாவை சொல்றாங்க தகச்சத்துடைய நேரம் நாலா புறங்கள்ல இருந்து ஈட்டி எரிஞ்சு அப்படியே தாக்குறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே சஹாபாக்கள் ஆரம்பத்தில் அல்லாஹ் பயத்தை கொண்டு சோதிச்சான் எல்லா சஹாபாக்களும் பாஸ் ஆகினார்கள் இரண்டாவது அம்சம் உனக்கு சிம்மினல் அல்லாஹ் முதலாவது பயத்தை கொண்டு இரண்டாவது ஜூ மினல் ஜூ பசியை கொண்டு சோதிச்சான் எந்த அளவுக்கு பசி என்று சொன்னா அன்புக்குரிய சகோதரர்கள் எல்லாருக்கும் நல்லடியார்களே சொல்ல லேசி கேட்க லேசி இதெல்லாம் இப்படி நடந்திருக்கலாம் என்று சிந்திக்கலாம் ஆனா எங்கட வாழ்க்கையில நாங்க இன்னும் அனுபவிக்கல ஏன் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு எங்களை அல்லா ஆக்கல்ல எங்களுக்கு தீன் அல்லா சும்மா தந்திருக்கிறான் ஆனா சஹாபாக்கள் சாதாரணமாக இந்த தீன் அடையல்ல எந்த அளவுக்கு பசியண்டா அபி அல்லாஹ் சொல்றாங்க இமாம் அசீர் அவர்கள் என்ற கிரந்தத்துல பதிவு எந்த அளவு பஞ்சம் என்றா அபி தாலி அபி அவங்களுக்கு பசி சிறுநீர் கழிப்பதற்காக என்ன செய்யறாங்க கொஞ்சம் நடந்து முன்னால போறாங்க காலில் ஏதோ படுது பட்டத்தோடு என்ன செய்யறாங்க கையெடுத்து பார்த்தா ஆடு மாடு ஒட்டகத்துடைய தோல் என்ன செய்யறாங்க கொண்டு வந்து வெயில்ல காய வைக்கிறாங்க தண்ணீர்ல ஊற வைக்கிறாங்க இடிச்சு சொல்றாங்க ஒரு மாசத்துக்கு நான் இந்த சாப்பாடாக ஆக்கி கொண்டேன் அதுல தபூகுரியவர்கள் சொல்றாங்க எனக்கு பசியின் காரணமாக பைத்தியக்காரனை போல ரோட்ல விழுந்திருப்பான் மக்கள் நினைப்பாங்க நான் மடையன் பைத்தியக்காரன் நினைச்சு ஏண்ட களத்துக்கு மேலால ஏறி போவாங்க ஏன் அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு கொஞ்சம் மென்டல் ஆகிட்டாங்கன்னு சொன்னா களத்துக்கு மேலால ஏறி நடந்தா சுகமாகும் என்று அபூகுரியரா சொல்றாங்க எனக்கு மென்டல் இல்ல எனக்கு பைத்தியம் இல்ல பசியால கீழே விழுந்திருக்கிறார் இமாம் இப்படி கசீர் அஹமத்துல்லா விதாயாவில பதிவு செய்யறாங்க எந்த அளவு என்று சொன்னா சாபாக்கள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுவாங்க சப்ல இருந்து திடீர் திடீர் என்று சத்தங்கள் கேட்கும் பார்த்தா மயங்கி கீழே விழுந்திருப்பாங்க ஏன் சாப்பிடுறதுக்கு எதுவும் கிடையாது அசாபு சுப்பா எழுபது திண்ணை தோழர்கள் நபியோடு இருந்து கொண்டே இருப்பாங்க இது சஹாபாக்களுடைய ஹாலாத் ஆனா உயிரினும் மேலான ஹபீப் சல்லாஹு அலி வசல்லமுடைய ஹாலாத் எப்படி இருந்து என்று சொன்னா ஒரு மாதம் ஒரு பிற ரெண்டு பிற மூணு பிற பார்த்தாங்க வீட்டுல நிற்பதே இல்லை நெருப்பு பத்த வைக்க நெருப்பு குச்சி இல்லாம இல்ல நெருப்பு குச்சி இருக்குது பத்த வைக்கிறதுக்குரிய எல்லா உபகரணங்களும் இருக்குது ஆனா சமைக்கிறதுக்கு சாப்பாடு இல்ல அதுல ஹதீதா ரலி அல்லாஹுவன் அவங்க அவங்களுடைய முழு சொத்தை தீனுக்காக வேண்டி கொடுத்தாங்க ஒரு கட்டம் வருவது அவங்களோட வீட்டுல சாப்பிடுறது கூட மா கூட கிடையாது அந்த அளவுக்கு அல்லாஹ் எல்லாரையும் பசிய கொண்டு சோதிச்சான் சுபஹான் அல்லா சில சகாபாக்கள் சொல்றாங்க ஒரு பேரீச்ச பழத்தை ஒரு மாசம் நாங்க சாப்பிட்டோம் ஆனா அவங்களோட மாணவர்கள் கேட்கிறாங்க சஹாபாக்களை பார்த்து அந்த உஸ்தாத்மார்களை பார்த்து எப்படி நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு பேரீச்ச பழத்தை சாப்பிடலும் நம்பலுமா சொல்றாங்க பேரிச்ச பழத்தை நாங்க எப்படி சாப்பிட்டோம் என்றா தண்ணியில போடுவோம் எடுத்து வாயில வச்சு ருசிச்சு மீண்டும் பொக்கெட்ல போட்டுடுவோம் இதுதான் எங்களோட சாப்பாடு ஒரு மாதம் ரெண்டு மாதம் யுத்தத்துக்கு போவோம் எதுவும் இல்ல சாப்பிடுறதுக்கு இதைத்தான் சாப்பிட்டு எங்களோட காலத்தை கழிச்சோம் அல்லா இதுலயும் இவங்க பாஸ் ஆகினாங்க ஆனா மூணாவது அல்லாஹ் அல்லாஹ் பொருளாதாரத்துல குறைவை ஏற்படுத்துவதை கொண்டு சோதிச்சான் இன்றைக்கு தீனுக்காக இன்னைக்கு நல்ல காரியங்களுக்காக பணம் செலவழிக்கிறதுக்கு நாங்க யோசிப்போம் ஆனா சாபாக்கள் யோசிச்சதே கிடையாது குடுப்பமா வானமா இப்ப குடுப்பமா நாளைக்கு குடுப்போம்னு நாங்க யோசிக்கலாம் ஆனா சஹாபாக்களோட லைஃப்ல குடுப்பமா என்று கூட யோசிச்சு இல்ல கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் அதில் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹன் அவங்க நாலு கடை கோணராக இருந்தாங்க ஒரு கட்டம் வருவது நபிக்கு முன்னால வாழாங்க அவங்களோட ஜுப்பா கிழிஞ்சிருக்குது ஏதோ ஒரு குச்சிய வச்சு என்ன செய்யறாங்க அத அந்த ஜுப்பா அந்த அந்த அவங்களோட ஜுப்பா மறைச்சு கொண்டு அந்த விளங்கக்கூடிய இடத்த ஏதோ ஒரு குச்சை வச்சு கொண்டு மறைச்சு கொண்டு வராங்க நபி அவங்களோட கண்ணால கண்ணீர் வடியுது கேட்கிறாங்க ஹதரத் அபுபக்கர் நான் உங்களுக்கு தந்த இந்த கஷ்டத்தை நீங்க புரிந்து கொள்றீங்களா இல்ல என்னோட கோவமாக இருக்கிறீங்களா யார சூழல்லா இதெல்லாம் ஒரு கஷ்டமா சுபஹானல்லா கஷ்டத்தை கஷ்டமாக காட்டிக்கொள்ளல்ல அல்லாஹுடைய சலாம் வருது ஜிப்ராஹில் அலி இஸ்லாம் சொல்றாங்க யார் சூழல்லா இதோ இந்த அபுபக்கருக்கு அல்லா சலாம் சொன்னான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதில் ஹதீஜார் அலி அல்லாஹுடைய ஹாலாத் அப்படி நபி அவங்க பொதுவாக யுத்தங்களுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்துல சஹாபாக்களுக்கு சொல்ல மாட்டாங்க நாளைக்கு நாங்க இந்த இடத்துல யுத்தம் செய்ய போறோம் நாங்க இந்த இடத்துல நாளைக்கு முகாம்பிட்டு இருக்க போறோம் இந்த இடத்துல தான் நாங்க ஒன்று சேர போறோம் என்று அவங்க சஹாபாக்களை கூட சொல்ல மாட்டாங்க ஏன் நம்பிக்கை எல்லாம் இல்ல அந்த சஹாபாக்களோட சஹாபாக்கள் என்ற பேர்ல எங்கள் இருந்தாங்க அதனால நபி அவங்க சொல்லல ஆனா தபூக்கு போகணும் அறுநூறு கிலோமீட்டர் தூரம் ஆனா செல்ல வேண்டிய கட்டம் நபி அவங்க சொல்றாங்க சஹாபாக்களை பார்த்து நாளைக்கு நாங்க தபூக்கு போகணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரங்களை சாப்பாடுகளை உணவுகளை கொண்டு வாங்க அதை தபுபக்சரந்தி எல்லாக்கும்னு சொல்றாங்க எனக்கு தெரிந்த எல்லா பொருளையும் எடுத்து யார் சூழல்லா இந்தாங்க நூத்துக்கு நூறு எல்லாம் அல்லாட தீனுக்கு ஹத்தாப் அல்லாஹ் கொண்டு கொடுக்குறாங்க அல்லாஹுவன் முப்பத்தி மூணு நூறு ஒட்டகங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அதில் அப்துல் ரஹ்மான் நாலாயிரம் திருகம் இருக்குது ரெண்டாயிரத்து குடும்பத்துக்கு கொடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தை அல்லாட தீனுக்காக கொடுக்கிறாங்க ஆனா இப்படி எல்லா சஹாபாக்களும் கொடுக்கறாங்க நபியாங்க அல்லாஹும் மரஹம் அல்லாஹும் துவா செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க யா அல்லாஹ் இந்த அப்துல் ரஹ்மானுக்கு ரஹ்ம செஞ்சிரு இந்த உமருக்கு ரஹ்ம செஞ்சிரு இந்த அபுபக்கருடைய பாவத்தை மன்னிச்சிரு ரதி அல்லாஹு மஜ்மயின் ஆனா இதை எல்லாம் ஒரு பேமெண்ட் தொழில் செய்யக்கூடிய எங்கட மொழியில சொல்றதாக இருந்தா கூலி தொழில் பேமெண்ட் தொழில் செய்யக்கூடிய ஒரு சஹாபி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க எந்த வசதியும் இல்ல தொழில் செய்யக்கூடிய வசதியும் இல்ல ஆனா ரெண்டு கையும் சூக கை ரெண்டும் இயங்குதும் இல்ல அந்த சஹாபி பாக்குறாரு நபியுடைய துவா எல்லா சஹாபாக்களும் கிடைக்குது நானும் ஏதாவது செய்யணுமே என்று அல்லாமா இபுனு அசீர் ரஹமத்துல்லா உஸ்துல் காபால பதிவு செய்யறாங்க இரவோட இரவாக அந்த சஹாபி போறாங்க அவங்க வேற யாரும் இல்ல ஹதரத் ஒகைல் ரவி அல்லாஹுவன் ஒரு யூதனுடைய வீட்டுடைய கதவை தட்டுறாங்க உன்னுடைய வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா எனக்கு தா அந்த யூதம் பாக்குறாரு இவர் எப்படி வேலை செய்ய போறாரு சரி ஏண்ட தோட்டத்துல நீ தண்ணீர் புகற்றணும் இந்த குருணாகலையில புத்தளத்துல இந்த கொழும்புல இருக்கக்கூடிய கிணறு அரபு நாட்டில் இருக்கக்கூடிய கிணறு நூறு அடி இருநூறு அடி முன்னூறு அடி நானூறு அடி தோண்டினாலும் தண்ணீர் வராது அந்த அளவு காலமாக இருக்கும் ஆனா இவர் சொல்றாரு என்னால முடியும் என்ன செய்யறாங்க அந்த கயிறை எடுத்து வாயால போடுறாங்க கிணத்துக்குள்ள இந்த ஷூ கை எப்படி வச்சுக்கொண்டு அந்த பல்லால இழுத்து இழுத்து என்ன செய்யறாங்க தண்ணீர் எடுத்து முழு பேரித்த பழம் மரங்களுக்கும் தண்ணீரை புகட்டுறாங்க ரெண்டு சா ஈச்ச பழம் கிடைக்குது பேரித்த பழம் எடுத்துக்கொண்டு வராங்க யார சூழல்லா ஒரு சா என்ற குடும்பத்துக்கு கொடுத்தான் ஒரு சா இந்தாங்க அல்லாட தீனுக்கு யார சூழல்லா இத முனாபிக்கங்கள் பார்த்து கொண்டு நையாண்டி பண்ணினாங்க கேவலப்படுத்தினாங்க இவருக்கு தேவையா இவருக்கு ஒரு இப்படி ஒரு கஷ்டம் தேவையா எல்லாரும் நாலு மாசம் போறாங்க நாற்பது நாள் போறாங்க இவரு குடும்பத்துல கஷ்டம் சிக்கல் இருக்க போல இவரு நாற்பது நாள் போகணுமா இவர் ஒரு மூணு நாள் போகணுமா இவர் சிப்டுடைய அமல் இருக்கணுமா புள்ளியோ ஸ்கூலுக்கு விடணும் தானே வெள்ளக்காடு நேரத்தில் போகணும் தானே இன்றைக்கு சொல்றது போல அன்றைக்கு சில மக்கள் சொன்னாங்க ஆனா அவரை கேவலப்படுத்தினாங்க ஆனா நபியாங்க எதுவுமே சொல்லல அமைதியாக இருந்தாங்க ஆணுடைய ஆயத்திலிருந்து சூரத்து தௌபால யாரை எல்லாம் இந்த உக்கையில கேவலப்படுத்தினார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் கேவலப்படுத்தினான் சஹாபாக்கள் அன்புக்குரிய சகோதரர்கள் எல்லாருக்கும் இன்னதார்களே இதிலேயும் இந்த சஹாபாக்கள் பாஸ் ஆகினாங்க அடுத்த கட்டம் வல் அம்புஸ் உயிர் தியாகம் இது லேசானது கிடையாது அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த அளவுக்கு சஹாபாக்கள் தந்த உயிரை கொடுத்தாங்க என்றா ஹதரத் அனசிபு நவர் ரலி அல்லாஹு அவங்க பதில கலந்து கொள்ள கிடைக்கல சொல்றாங்க அல்லாட தீனுக்கு இன்னொரு கட்டம் கலந்து கொள்ள கிடைச்சா நான் நிச்சயமாக கலந்து கொள்வேன் கொஞ்ச நாள் போகல்ல உகதுக்காக அழைக்கப்படுது ஹரத் மாதர் அலி அல்லா சொல்றாங்க நானும் ஹரத் அனஸ் அலி அல்லாஹ் நடந்து கொண்டு போனோம் ஹரத் அனஸ்திபின் நலர் அலி அல்லா சொன்னாங்க இந்த உகதுக்கு பின்னால ஜென்னத்துடைய சூனத்துடைய வாசம் விளங்குது என்று சொல்லி கொண்டு ஓடி போறாங்க என்னால ஓடையலாம் ஓடிக்கொண்டு போயிட்டு அதே இடத்துல ஆகிறாங்க ஆனா வஃத்தாகினது இல்ல ஆச்சரியம் வஃத்தாகினதுக்கு பின்னால ஒவ்வொரு ஜனாதாவை நபி அங்க பார்த்து கொண்டு வராங்க கேட்கிறாங்க இந்த சஹாபி யாரு என் கண்ணும் விளங்குதில்ல மூக்கும் விளங்குதில்ல காதும் விளங்குதில்ல கையும் விளங்குதில்ல எல்லாம் இறைச்சி வெட்டுறது போல வெட்டப்பட்டிருக்கிறாங்க அடையாளமே விளங்குதில்ல சஹாபாக்களுக்கு தெரியா ருபேபின் நலர் அலி எல்லாம் ஓடி வராங்க சகோதரி யார் ரசூலல்லா இது ஏண்ட நானாவுடைய ஜனாசா உனக்கு எப்படி தெரியும் நான் இந்த ஜனாதா என்று அவன் இந்த சின்ன விரல வச்சு தான் கண்டு கொண்டன் நானட ஜனாதா அனசிபு நல்லூர் அலி அல்லாண்ட ஜனாதா என்று இன்னொருத்தர் ஹபீப் சல்லாஹி வசல்லம் அவங்களுக்கு யமாமால் இருந்து ஒரு கடிதம் வருவது யமாமால் இருந்து நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவங்க யாருக்கிட்ட இருந்து வந்திருக்குதுன்னு சொன்னா யமாமாவுடைய அரசன் பொய் நபி முசைலமா கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்திருக்குது ஹபீப் சல்லாஹு அலி வசல்லம் அவங்க ஒரு சாபிக்கு கொடுக்கிறாங்க இந்த கடிதத்தை வாசிச்சு காட்டுங்க அதுல எழுதப்பட்டிருக்குது மின் முசைலம ரசூலில்லா இலா முஹம்மது ரசூலில்லா அல்லாஹுடைய ரசூல் முசைலமா கிட்ட இருந்து அல்லாஹுடைய ரசூல் முஹம்மதுக்கு சல்லாஹு அலி வசல்லம் அதுல சில பூமியுடைய சப்ஜெக்ட்கள் எழுதப்பட்டிருந்துச்சு நபி அவங்க எல்லாத்தையும் வாசிச்சுட்டு என்ன செய்யறாங்க பதில் எழுதுறாங்க இந்த சஹாபுக்கிட்ட சொல்றாங்க பதில் எழுதுங்க பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் என்று பதில் எழுதி இந்த கடிதத்தை கொடுக்கறதுக்கு பெரும் பெரும் வீரமான சஹாபாக்கள் இருந்தாங்க ஹதரத் அமர் ஹதரத் ஹாலித் ஹதரத் மொஹாவியா ரலி அல்லாஹு மஜ்மயின் ஆனா நபி அவங்க யாரும் தேர்ந்தெடுக்கல பதினேழு வயசு திருமணம் முடிச்சு ஒரு வருஷம் ஒரு புள்ள இருக்குது சாதாரணமான ஒரு சஹாபி ஒரு வாலிபர் நபியிட மேல முஹப்பத் அல்லாட தீன்ல மேல முஹப்பத் ஹபீப் பின் ஜெயித் அல் அன்சாரி ரலி அல்லாஹ் நாங்க தெரிவு செய்யறாங்க ஹபீப் இந்த கடிதத்தை நீங்க யமாமாக்கு போயிட்டு முசைலமாக்கிட்டவங்களோட கையால கொடுத்துட்டு வாங்க வீட்டுக்கு வாராங்க மனைவி கிட்ட சொல்றாங்க யமாமாவுக்கு வாராங்க சுபஹானல்லா எமாமா யாருடைய கோட்டை முசைலமாவுடைய கோட்டை அவன் அப்படி நினைச்சு கொண்டிருக்கிறான் ஆனா ஹபீபுடைய உள்ளத்துல இது அல்லாஹுடைய கோட்டை எனக்கு எந்த பயமும் கிடையாது போறாங்க போறாங்க சுபஹானல்லா யமாமாவுக்கு போயிட்டு அந்த முசைலமாவுடைய தர்பார தட்டுறாங்க உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சேவன் வந்து கேட்கிறாரு யாரு நான் மக்கால இருந்து வந்திருக்கிறேன் ஹபீப் சல்லாஹூ அலி ஒரு கடிதத்தை தந்திருக்கிறாங்க அந்த சேவன் சொல்றாரு கடிதத்தை தாங்க நான் அந்த முசைலமா கிட்ட ஒப்படைக்கிறார் சொல்றாங்க இன்னமா அமரணி ஹபீப் சல்லாஹ் அலி வசல்லம் அன் அது எதம்பியது வசல்லம் எனக்கு சொன்னதெல்லாம் ஏந்த கையால முசைலமோட கையில கொடுக்க சொல்லி உனக்கு விருப்பம் என்றா உள்ள கூட இல்லாட்டி நான் கடிதத்தை எடுத்துக்கொண்டு மக்காக்கு போறேன் நாங்க என்ன என்ன செய்வோம் சுபானல்லா தப்பிட்டம் என்று மெதுவா கடிதத்தை கொடுத்துட்டு வந்துருவோம் ஆனா இந்த ஹபீப் அப்படி செய்யல ரலி அல்லாஹுவான் உசைலமா கிட்ட சொல்லப்படுவது இந்த ஹபீப் அலி அல்லாஹூன் அவங்களை உள்ளுக்கு வர சொல்றாங்க நாற்பதுனாயிரம் படை வீரர்கள் ஆயுதங்களை சுமந்து கொண்டிருக்கிறாங்க ஆனா ஈமான் தக்குவா இஹ்லாஸோட தீனுக்குள்ள வந்தாங்க சுபஹானல்லா இஹ்லாஸ் ஆமால் முஜாபதோட இப்ப இஸ்திகாமத்தாக தீனுக்குள்ள இருக்கிறாங்க கண்ட நெஞ்ச முன்னுக்கு போட்டுக்கொண்டு முசைலமாவுக்கு முன்னால போய்த்து நிக்கிறாங்க முசைலமா கைது திருக்கிறான் கையில பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் மின் முஹம்மது ரசூலில்லா இலா முசைலமத்தல் கத்தாப் பொய்யான நபி முசைலமாவுக்கு அல்லாட ரசூல் முஹம்மது சல்லாஹூ அலி வசல்லம் கிட்ட கடிதம் என்று வாசிச்சத்தோடைய முசைலமாவுடைய முகம் சின்னதாக மாறிட்டு ஏன் எல்லா சபைக்கு முன்னாலும் பொய்யான நபி என்று சொல்லப்பட்டுட்டு உடனே முசைலமா ஹபீப் அன்சார் அலி அல்லான்னு பார்த்து கேட்கிறாங்க அத்தஷது அன்னி அத்தஷது அன்ன முஹம்மது ரசூலுல்லா நபி அவங்கள ஓண்ட ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக நீ ஏற்றுக்கொள்றியா சொன்னாங்க قال نعم أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله எந்த சந்தேகமும் கிடையாது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்றேன்னு சொன்னாங்க முசைலமா இரண்டாவது கேட்டான் அத்தஷது அன்னி ரசூலுல்லா நானும் அல்லாட ரசூல் என்று நீ சாட்சி கொள்றியா ஆனா ஹபீப் அலி அல்லாஹ் ஏலாண்டு சொல்லல என்ன சொன்னாங்க சொன்னாங்க முசைலமாவை பார்த்தே முசைலமா நீ யாரோட பேசிக்கொண்டு இருக்கிறாய் நான் ஒரு செவுடன் என காதுக்கு நீ பேசுறது எதுவுமே கேட்கறில்ல நீ என்ன சொல்றாய் எனக்கு எதுவும் கேட்கறில்ல முசைலமாவுக்கு கோபம் வந்துச்சு என்ன செய்தான் என்று சொன்ன அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ஒரு ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதன் அழைச்சு சொல்றான் அவருடைய சேவன்ட்ட கூப்பிட்டு இந்த ஹபீபுடைய சதை துண்டை வெட்டி கீழே போடுங்க ஒரு சதை துண்டத்தை அப்படியே வெட்டு கீழே போடப்படுவது ஈமானுடைய ஜஸ்பாத்தால் அந்த சதை துடிச்சு கொண்டிருக்குது இப்ப கேட்கிறான் நீ நபியா ஈமான் கொள்றியா ஓ என்னை மத்தஷது அன்னி ரசூலுல்லா சொல்றாங்க இன்ன பி உதினைய சமமன் அன்சிமா இமா தகூல் நீ ஒரு சோழனோட பேசிக் கொண்டிருக்க ஒன்றும் விளங்குது இல்ல இப்ப ரெண்டாவதாக சத துண்டு வெட்டி கீழே வெட்டி கீழே போட்ட போடுறாங்க இப்படி ஒவ்வொரு சதையாக வெட்டி வெட்டி வெட்டி கீழே போடப்படுவது கடைசியில் ஹபீப் ஜெயித் அன்சார் அலி அல்லாவும் அதே இடத்துல ஒஃபாத் ஆகுறாங்க ஆனா ஒஃபாத் இடத்துக்கு பின்னால தந்த கிட்ட பேத்து சொல்லப்படுவது உங்களோட மகன் ஹபீப் அலி அல்லா சொன்னவங்க இப்படி துண்டு துண்டாக வெட்டப்பட்டு இதே இடத்துல ஒப்பாத்தாக்கப்பட்டாங்க ஆனா தாய் சொல்றாங்க நான் ஹபீப் அலி அல்லா அவங்களுக்கு பால் கொடுத்ததே இதுக்காக வேண்டித்தான் அன்புக்குரிய சகோதரர்கள் இதிலும் சகாபாக்கள் பாஸ் ஆகினாங்க ஒன்று அல்ல பல சம்பவங்களை செல்லலாம் கேட்கறதுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் ஆனா யோசிக்கிறோம் நாங்க தீனுக்காக என்ன செஞ்சோம் கடைசி சப்ஜெக்ட் பலன்கள் அல்லா குறைவு ஏற்படுத்தி அவனுடைய பல தோற்றங்கள் அல்ல பல சோதனைகள் ஏற்படுத்தி சோதிச்சார் அதிலேயும் சஹாபாக்கள் வெற்றி பெற்றார்கள் அந்த சஹாபாக்களுக்கு தான் அல்லாஹ் அல்லாஹு அன்பும் வரதோ அந்த சப்ஜெக்ட அந்த பட்டத்தை அந்த ஷஹாதாவை கொடுத்திருக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ஆனா என்னுடைய கண்ணியமான உஸ்தாத்மார்கள் சஹாபாக்களை பத்தி பேசக்கூடிய சந்தர்ப்பத்துல புகாரிய முஸ்லிம் ஷரீஃபுகளை வாசிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல கண்ணால கண்ணீர் வடிப்பாங்க நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் தீனுக்காக நாங்க தீனுக்காக என்ன உழைப்பு செஞ்சிருக்கிறோம் ஒன்றும் இல்லையே அதை கிராமத்துல எல்லாம் கேட்டா நாங்க என்ன சொல்ல போறோம் இந்த நாற்பது நாளை நாலு மாதம் சொல்லி போகல போயிடுமா எந்த அமலை நாங்க முன்னு கேட்க போறோம் எங்களை எந்த அமல் அல்லா கபுல் செஞ்சிருக்கிறான் மருகத்தில் இருக்கக்கூடிய ஏழாவது ரஷித சாதிக் ஹசரத் அவங்க குவைட்டுக்கு ஜமாத் போயிட்டு வந்து எங்கட மகால உலமாக்களுக்கு மட்டும் ஒரு தர்பியத்தை வச்சாங்க அதுல சொன்னாங்க ஆயில் கரண் அவருடைய பேர் சரி இல்ல சவுதியுடைய ஒரு முஃப்தி அவர் பெரிய பட்டங்களை முடிச்சிருக்கிறாரு அவர் பயான் குவேட்டுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் குவேட்ல ஜும்மராத் பேண்ட் சொல்லியிருக்கிறாரு ஒரு பெரிய பட்டத்தை பெரிய பட்டதாரி பெரிய ஆளின் பெரிய முஃப்தி எல்லா கோர்ஸையும் முடிச்ச ஒரு இமாம் ஒரு ஆலிம ஒரு மனிதன் கனவுல கண்டிருக்கிறாரு ஆனா எல்லாரும் நினைச்சாரு ஒரு எல்லா துறையிலையும் முன்னேறி இருக்கிறாரு எல்லா துறையிலையும் இவர் படிச்சிருக்கிறாரு இவரை போல நாங்களும் ஆகணும் என்று எத்தனையோ பேர் யோசிச்சாங்க ஆனா அந்த முக்தி பயான்ல சொல்லிருக்கிறாரு இவரை கண்ட மனிதன் கனவுல கேட்டிருக்கிறாரு உங்களை அல்லா கபுல் செஞ்சானா அவரு சொல்லிருக்கிறாரு நான் ஆலிமாக முஃப்தியாக எத்தனை மாதம் எத்தனை காலங்கள் தீனுக்காக உழைப்பு செஞ்சேன் ஆனா ஒன்றையும் அல்லா கபுல் செய்யல ஆனா அல்லா கபுல் செய்யறது எதை தெரியுமா இலையும் அல்லா கபுல் செய்வன் எதிர்பார்க்கோட இஹ்லாசோட தான் செஞ்சேன் ஆனா அல்லா ஏண்ட எந்த அமல கபுல் செஞ்சான் தெரியுமா ஒரு நாள் நான் மாறி தொழுத்து அசர் தொழுத்து வெளியால வாரன் ஒரு மனிதன் களிமா சொன்ன ஒரு மனிதன் பள்ளிக்கு வெளியால் இருக்கிறாரு அவரை பார்த்து கேட்டேன் நீ தொலைப்போகலையா எனக்கு சூரத்துல் பாத்திகா தெரியாது நான் அசர்ல இருந்து மாறி வரைக்கும் சூரத்துல் பாத்திகாவை அவருக்கு மரணமாக்கி கொடுப்பதற்காக முயற்சி செய்தேன் மரணமாக்கி கொடுத்தேன் அவர் மாறி தொழுவிய இமாஞ்சமாத்தோட சுண்ண தொழுகையில பாத்திகா ஓதி தொழுதாரு அந்த அமலத்தான் அல்லா கபுள் செய்து என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சான் என்பதாக அவர் சொல்லியிருக்கார் அன்புக்குரிய சகோ நாங்க யோசிப்போம் நாங்க என்ன அமல் செஞ்சிருக்கிறோம் எந்த அமலை முன்பு அல்லாக்கு முன்னால நாங்க சொல்ல போறோம் அன்புக்குரிய சகோதரர்கள் அல்லாஹ்க்கு நல்லர்களே குர்ஆன் சொல்லுது வஸ்ஸாபிகூன الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه யாரெல்லாம் சஹாபா இந்த தீனுடைய உழைப்புல பின்பற்றுவாங்களோ அவங்களை போல நடப்பாங்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் இந்த ஷஹாதாவை கொடுக்க தயாராக இருக்கிறான் அவர்களையும் அல்லாஹ் சுரகத்தில் நுழைவைக்க தயாராக இருக்கிறான் இந்த ஷஹாதாவை இந்த சுரகத்துக்குள்ள நுழைவதற்கு எல்லாரும் தயாராகுமா இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் உறுதியான நீயத்தை எப்பமா இன்ஷா அல்லாஹ்